அராளே இசைப்பாயில் சாடாட்சரம் அதாலே இகமர சௌபாகியம் அருள்வாயி இகமர சௌபாகியம் அருள்வாயி அசுபதி சீவாக்கியம் புனர்வோனே பசுபதி சீவா BALAIMI KALU KERU KERAIMA ASUDAH KIAI VARTI ASUDAH KIAI VARTI ASUDAH KIAI VARTI அசுர கிளை வாட்டி மிகவாழ 一米长竹篱笆，把这地方。